ويصلى سعيرا إنه كان بأهله مسرورا صدق الله العظيم அனைவரும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லா சாந்தியும் சமாதானம் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தபவு தாபியன்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாலிஹின்கள் மின்களாக வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தகுவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ ஜல்ல ஜலாலு அம்மனவாலு இந்த உலகத்தில் எங்களுடைய சீர்திருத்தத்துக்காக அல் குரானை எங்களுக்குரிய வழிகாட்டியாக இறக்கி வைத்திருக்கிறார் அந்த குரானில் எங்களுக்கு தேவையான எல்லா தலைப்புகளிலும் கதைத்திருக்கிறார் குரானில் பேசப்பட்ட ஆக கூடுதலாக பேசப்பட்ட தலைப்பு அல்லாஹு தாலா அவனை பற்றி பேசுகிறார் அவனை பற்றி அறிமுகப்படுத்துகிறார் அவனுடைய சக்தி வல்லமை புதர எப்படியான படைப்புகளை படைத்திருக்கிறார் அவனை எங்களுக்கு அறிமுகம் செய்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக குரான்ல பேசப்பட்ட ஆக கூடுதலாக பேசப்பட்ட ஒரு தலைப்பு தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லா பேசுகிறார் பெற்றார்கள் குழந்தைகள் கணவன் மனைவி சகோதரர்கள் இப்படியான குடும்ப நிறுவனத்தை பற்றி அல்லா பேசுகிறார் குரானில் ஆக கூடுதலாக பேசப்பட்ட தலைப்புகளில் ஒரு தலைப்பு தான் இது எதுக்காக அல்ல அவ்வளவு பேசியிருக்கிறான் என்றா ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையில் மிக பிரதானமான ஒரு பகுதி தான் குடும்ப வாழ்க்கை குடும்பம் இல்லாம யாருக்கும் வாழ முடியாது வாழவும் கூடாது குடும்பமே வானம் தனியாகவே வாழுகிறேன் என்ற வாழ்க்கையை மார்க்கம் கண்டிக்கிறது குடும்பத்தோடு வாழ வேண்டும் முறையாக வாழ வேண்டும் மார்க்கம் சொன்ன மாதிரி வாழணும் மார்க்கத்தை பாதுகாத்து வாழணும் எங்கட குடும்பங்களுக்குள்ளால தீன் பாதுகாக்கப்படணும் இன்னைக்கு எங்கட தீன் போற முதலாவது இடம் எங்கட குடும்பம் தான் குடும்பம் தானே நாங்க தானே எங்கட வீட்டுக்குள்ள தானே எங்கட வீட்டுக்குள்ள இப்படி ஒன்று செய்யலண்டா எங்க எங்க செய்ய பார்க்கிற இங்கதானே நாங்க அனுபவிக்கணும் எங்கட புள்ளகளோட எங்கட மனைவிமாரோட எங்கட வீடு என்று சொல்லி நினைச்ச மாதிரி வாழ இயலாது வெளி உலகத்துல தீண்டாரிகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் குடும்ப வாழ்க்கையில தோத்து போறாங்க பெரியவர்களே குடும்ப நிறுவனங்கள் பாதுகாக்கப்படணும் அல்ல குரான்ல நபிமாறுகளுடைய குடும்பங்களை பத்தி சொல்லி இருக்கிறார் முன்மாதிரியாக சொல்லி இருக்கிறார் நல்லா நாங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் நபிமாறுகளை பத்தி குரான் பேசுறது வெறுமனே நபிமாறுகளுடைய தாவத்தை பத்தி மட்டுமல்ல நபிமாறுகளுடைய இல்ம பத்தி மட்டுமல்ல நபிமாறுகளுடைய குடும்பங்களை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறார் ஏனென்றா அதிலையும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்குது எங்கட குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் குடும்பங்களுக்குள்ளால மார்க்கம் கொண்டு வரப்படணும் எங்களுக்கு நினைச்ச மாதிரி எங்கட குடும்பத்தை வழி நடத்த இயலாது பெரியார்களே சகோதரர்களே குடும்ப வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிஞ்சு போற ஒன்று இல்லை நல்லவர்களாக வாழ்ந்தவர்களை அல்லா சுவனத்திலும் குடும்பமாக வாழ வைப்பார் جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم சுவனவாதிகள் சொர்க்கத்துக்குள்ளாக நுழைவார்கள் அவங்க சொர்க்கத்துக்குள்ள போற நேரம் தனிய போறதில்லை அவங்களோட நல்லவர்களா வாழ்ந்த குடும்பம் இருக்கிறாங்களே ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم சாலிகானவர்களா வாழ்ந்த அவர்களுடைய பெற்றார்கள் மனைவிமார்கள் குழந்தைகள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போவாங்க நல்லா வாழ்ந்தவங்க சொர்க்கத்துல தனியே இல்ல குடும்பமா இருப்பாங்க ஒரு குடும்பம் சொர்க்கத்துக்குள்ள ஒன்று சேர்ந்ததுக்கு பின்னால அந்த இடத்துக்கு மலக்குமாறுகள் வருவார்கள் மலக்குமாறுகள் வந்து என்ன சொல்லுவார்கள் சலாமுன் சலாம் சொல்லுவாங்க இது பொதுவான சொர்க்கவாசிகளுக்குரிய சலாம் இல்ல பொதுவான சொர்க்கவாசிகளுக்குரிய சலாம் இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டாச்சு وسيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين சொர்க்கவாசிகள் அல்லாஹுவை பயந்தவர்கள் தத்துவா உள்ளவர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைகிற நேரம் சுவன வாயில்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இவங்க உள்ளால போற நேரம் பொறுப்புதாரிகளான மலக்குமாரிகள் ரிதுவான் அலைவிசலாம் அவர்களோட சேர்ந்த ஜமானத்தினரில் இவங்களை வரவேற்பாங்க சலாம் சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் வாசமா இருக்கிறீங்க சொர்க்கத்துக்குள்ள போற நேரம் என்ன வாசம் அடிக்கும் மையத்துக்கு ஊத்துற அத்தர் வாசம் அங்க அடிக்காது நாங்க ஜனாசாவா இருந்த நேரம் எங்களுக்கு அத்தர் பூசி இருப்பாங்க அந்த வாசம் இல்ல கபருக்குள்ளால் இருந்து எழுப்பி போற எங்களுடைய உடம்புல இருந்து என்ன வாசம் இது இருக்குது நாங்க செஞ்ச அமல்கள் வாசமா வீசும் என்ன தொழுக வாசம் அடிக்கும் குரான் திலாவத் வாசம் அடிக்கும் வாசம் அடிக்கும் சுபகானந்தா இது பொதுவா எல்லாருக்கும் உரிய சலாம் ஆனா ஒரு குடும்பம் சொர்க்கத்துக்குள்ள ஒன்று சேர்ந்துட்டாங்களா அந்த இடத்துக்கு மலக்குமார்கள் ஸ்பெஷலா போய் அவர்களை சந்திச்சு விசேஷமான ஒரு சலாம் சொல்லுவார்கள் காரணம் என்ன தெரியுமா அதை குரான்ல அல்லா தொடர்ந்து சொல்லுகிறான் சலாம் அழைக்கும் பிமா சபர்த்தும் நீங்க லேசா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறார்கள் இல்ல நீங்க மிச்சம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்திருக்கிறீங்க ஏனென்றா இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க இயலாது ஒரு குடும்பம் சொர்க்கத்துக்குள்ள போறன்றது லேசி விஷயம் இல்ல லேசா சாதிக்க இயலா இதனால தான் மலக்குமார்கள் விசேஷமா வந்து சந்திச்சு சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் பொறுமசாலிகள் பெரியவர்களே எல்லாருக்கும் ஆசைதான் உலகத்தில் இருக்கிறது மாதிரி வாப்பா உமா மனைவி உள்ளவள் எல்லாருமா சொர்க்கத்திலையும் இருக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது ஆனா சாதிக்கிறது கஷ்டம் ஒரு மனுஷன் தனிய சொர்க்கவாசியா மாறுறது ஓரளவு லேசி அவர் நினைக்கிறார் என்ன வாழ்க்கையில பாவம் நடக்கப்படாது நான் தொழுகையை தவற கூடாது என்ன கண்ணால நான் ஹராத்த பார்க்க கூடாது என்ன குடும்பத்துல நான் மகரம் இல்லாத யாரோடையும் கதைக்க கூடாது ஒரு மனிதர் அவர் தனியாக நினைக்கிறார் ஓரளவு கஷ்டத்தோட இதை சாதிக்கலாம் ஆனா ஒரு மனிதர் யோசிக்கிறார் இந்த குடும்பத்துல யாருக்கும் தகஜத்து தவறக்கூடாது இந்த குடும்பத்துல எல்லாருமே தொழுகையாளிகளா மாறிடணும் இந்த குடும்பத்துல சாதிக்கிறதுக்கு அவர் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்குது நிறைய விஷயத்துக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டி வரும் லேசா சாதிக்க இல்லாது எனவே பெரியவர்களே கஷ்டம் தான் ஆனா சாதிக்கணும் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போகணும் நான் சொர்க்கத்தில் இருக்கிற நேரம் என் மனைவி நரகத்தில் என்ன மனசு தாங்காது நான் சொர்க்கத்தில என்ன பெற்றெடுத்த உமா நரகத்திலையா என்னுடைய வாப்பா நரகத்திலையா எனக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் நரகத்திலையா எனக்கு பிறந்து வளர்ந்த பெண் பிள்ளைகள் நரகத்திலையா எங்களால தாங்க முடியாம போயிடும் உண்மையான மனுஷனா இருந்தா அதை தாங்க இல்லாது அப்படி நிலம் எங்களுக்கு வந்துடப்படாது நான் மட்டும் சொர்க்கம் போகணும் என்ற யோசனை அல்ல என்னோட என் குடும்பத்தையே நான் கூட்டிக் கொண்டு சேர்க்க போகணும் அதுக்கு என்ன செய்யலாம் எப்படி எங்கட குடும்பத்தை இந்த பாதைக்கு கொண்டு வாரது குரான்ல அல்ல அழகான முன்மாதிரிகளை சொல்றார் எவ்வளோ அழகான குடும்ப வாழ்க்கை மனைவிமார் எங்கட பொறுப்புல இருக்கிறாங்க எங்கட புள்ளகள் எங்கட பொறுப்புல இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்ல எங்கட பொறுப்போ அவங்களோட விவாதத்துக்கு நாங்க தான் பொறுப்போம் அவங்களோட விவாதத்துக்கு நாங்க தான் பொறுப்போம் இன்னைக்கு நாங்க சுப இன்னைக்கு நாங்க சும்மாக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு பகல் சாப்பாடு யார் யாருக்கு கொடுக்கறது ஏற்ற பொறுப்புல இருக்குதோ அவங்க எல்லாருடைய தொழுகைக்கும் நான் தான் பொறுப்பேன் இன்னைக்கு நான் பள்ளிக்குள்ள அவ்வளவு ஜமாத்துல முதல் நேரத்துல வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன மானிக்க நான் ஒவ்வொரு நாளும் தவறாம சுபருக்கு வாரேன் வீட்டில் இருக்கிற என் மனைவியுடைய பிள்ளைகளோட நிலைமை என்ன இப்படி அநேகமான பேர் சுபகுக்கு வாரது அவங்க எலும்பி சத்தம் காட்டாம கதவை முள்ள திறந்து அவங்களாகவே வெளியால ஓடிக்கொண்டு தொழுதுட்டு போய் திரும்ப போனதன் பின்னாலதான் அவர் குடும்பத்தில் உள்ளவங்களை எழுப்பாட்டுவார் எதுக்காக ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும் பெரியவர்களை சகோதரர்களை யாரு பொறுப்புதாரி அதுல இப்ராஹிம் அலி சலாம் நீண்ட காலம் புள்ள இல்ல வயோதிபத்தில் அல்லா ரெண்டு குழந்தைய கொடுத்தாங்க ஹசரத் இஸ்மாயில் ஹசரத் இஸ்ஹா இந்த ரெண்டு புள்ளகளையும் வச்சு கொண்டு அல்லாஹுவிடத்தில் துவா செய்யறாங்க அல்ஹம்து அலல் இஸ்மாயில இந்த வயோதிப வயசுல ரெண்டு எனக்கு தந்தான் அவனுக்கே எல்லா புகழும் அப்படின்னு அல்லாவ புகழ்ந்துட்டு குடும்பத்துக்கு செய்யற துவாவை பாருங்க நானும் பரம்பரை ஏந்த குடும்பம் புள்ளகள் எல்லாரும் தொழுகைய நிலைநாட்டுற குடும்பமா இருக்கணும் ஏந்த குடும்பத்துல தொழுகைய பாலாக்கிற யாரும் இருக்கக்கூடாது ஏந்த குடும்பத்துல எந்த புள்ளகள்ல யாருக்கும் தொழுக தவறிவிடக் கூடாது கையேந்தி துவா செய்தாங்க ஒரு நபி நாங்க யாராவது எங்க குடும்பத்துடைய இபாதத்துக்கு துவா செஞ்சிருக்கிறோமா இன்னொரு இடத்துல துவா செஞ்சாங்க ஆச்சரியமான துவா ஒரு நபி கேட்டு இருக்கிறாங்க அஸ்னா நானும் என்ற புள்ளகளும் சிலை வணக்கத்தில் ஈடுபடக்கூடாது என்ன பரம்பரையில் யாரும் பறி பறிகொடுத்திடப்படாது என்ன குடும்பத்தினுடைய ஈமான பாதுகாத்திரையாங்களா துவா செஞ்சிருக்கிறாங்க நாங்களும் எங்க குடும்பத்துக்கு துவா செய்யறதா யாழ்லா என்ன பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும் நல்ல படிச்சு ஆளாகி வரணும் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார் நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் யாருட்டையும் தலகுடிய வச்சிடாதே அல்லா என்ற உள்ள யாருட்டையும் கை நீட்ட வச்சிடாதே அல்லா என்ற உள்ளால கண்ணியமா கௌரவமா தலை நிமிர்ந்து வாழ அல்லா நிறைய துவா துன்யாக்கு துவா செய்யற நிறைய குடும்ப தலைவர்கள் இருக்கிறோம் எங்கல்ல எங்கட குடும்பத்துக்காக எங்கட குடும்பத்தினுடைய ஆசிராவுக்காக கையேந்திர எத்தனை பெற்றார்கள் குடும்ப தலைவர்கள் எங்கள் இருக்கிறோம் மிச்சமே குறைவாதான் இருக்கிறோம் ஆனா நாங்க கேட்க வேண்டிய துவா அதுதான் துன்யா எழுதப்பட்டாச்சு நான் துவா செய்கிறேன் ஆனா துன்யா எழுதி முடிக்கப்பட்டாச்சு நாங்க துவா செய்ய வேண்டியது எங்கட பிள்ளைகளோட ஆதரவுக்காக எங்கட மனைவி மக்களுடைய ஆதரவுக்காக அவங்களோட ஈமானுக்காக அவங்களோட இவாதத்துக்காக துவா செய்யணும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சிருக்குது அல்லாஹ் சொல்லிட்டான் இவங்க இப்படி ஒரு இடத்துல மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு நீங்க போயிடணும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் போயிட்டாங்க சில வருஷங்கள் எல்லாருக்கும் சம்பவம் தெரியும் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னால திரும்பி வராங்க கை குழந்தையா விட்டுட்டு போன ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருக்கிறாங்க பன்னெண்டு வயசு கைப்புள்ளையா இருக்கிற நேரம் வாப்பாவை கண்ட ஞாபகம் இல்ல இப்பதான் வாப்பாவை ஒழுங்கா காண்றாங்க முதலாவது தடவை சந்திக்க போறாங்க வாப்பா வாராரு ஒரு முக்கியமான மெசேஜ் எடுத்துக்கொண்டு வாப்பா மகன கண்டு முதலாவது சொன்ன வார்த்தை அல்லாட கட்டளைய இன்னி அராபில் மனா மகனே ரப்பு சொல்லி இருக்கிறான் உங்களை அறுக்கட்டுமா நீங்க என்ன சொல்றீங்க அப்பா அல்லாத ஆர்டர் உங்களை அறுக்கட்டுமா உங்களோட ஐடியா என்ன மகன் அப்பதான் வளர்ந்து வாராரு வாப்பா இப்படி ஒரு மெசேஜோட வருவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல உமக்கும் தெரியா மகனுக்கும் தெரியா ஆனா மகனுடைய வாயிலிருந்து வந்த பதில் சுபஹான் அல்லா யாபத்தி பாயல்மா துமர் வாப்பா அல்லாத ஆர்டரை நீங்க அமல் செஞ்சிருங்க உங்களுக்கு அல்லா சொன்னதை நீங்க செஞ்சிருங்க பாப்பா ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் பன்னெண்டு வயசுக்குள்ள இத எங்க படிச்சாங்க இந்த பாடத்தை படிச்சு கொடுத்த உஸ்தாவியார் இந்த பாடத்தை எங்க எந்த வகுப்புல உட்கார்ந்து படிச்சாங்க எங்கேயும் வகுப்புக்கு போய் இப்படியான பாடம் படிக்க இயலாது எங்க தெரியுமா படிச்சாங்க யாரும் இல்ல சொல்லிக் கொடுக்க உண்மை மட்டும் உண்மைக்கு தெரிய வாப்பா இப்படியான மெசேஜோட தான் வருவாரு அப்ப யாரு சொல்லி கொடுத்த யாரு சொல்லி கொடுத்த தெரியுமா அதாவது இப்ராஹிம் அலை இஸ்லாம் இவங்களை விட்டுட்டு முதலாவது தடவை போற நேரம் மடியில கை குழந்த மனைவி கேட்கிறாங்க இந்த இடத்துல ஆட்கள் இல்ல உதவிக்கு யாரும் இல்லாத இடத்துல விட்டுட்டு போறீங்களே என்ன காரணம் பதில் இல்லை பல வருடங்களுக்கு பின்னால அந்த பிள்ளையுடைய வாயிலிருந்து அதே வார்த்தை வெளியாகவே வாப்பு அல்லாத கட்டளையா அது அமல் செஞ்சிருங்க பின்வாங்க வானம் பயப்பட வானம் தயங்க வானம் அதுலதான் எங்களுக்கு தயிர் இருக்குது பெரியவர்களே எங்கட பிள்ளைகள் எங்களை குடும்பம் எங்களை பார்த்துதான் வளர்றாங்க நாங்க சொல்றது ஏறாத அவங்களுக்கு குத்தி சொல்ற குடும்ப தலைவர்கள் ஏராளம் இன்னைக்கு எல்லா வாப்பமாரும் வாழ்ந்து வாழ்க்கைய சொல்லிக் கொடுக்க தயார் டிவி பார்க்கப்படாது இப்படிதான் நடக்கணும் ஒவ்வொரு நாளும் ராவாயினா வாக்கையாக ஓதிரணும் எல்லாரும் புத்தி சொல்ல தயார் செஞ்சு காட்டுறதுக்கு தாள் இல்லை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம் எங்களுக்கு கீழால உள்ளவங்க நாங்க என்ன சொல்றோம் சொல்றோம் என்பதெல்லாம் பார்க்க போறாங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க நாங்க என்ன செய்யறோம் என்ன செய்யறோம் குடும்ப வாழ்க்கை வைட்போர்ட்ல பாடம் நடத்துற மாதிரி அல்ல வைட்போர்ட்ல பாடம் நடத்துறது மாணவர்கள் பார்க்க மாட்டாங்க உஸ்தாத் எப்படி இருக்கிறார் வாப்பா குடும்ப தலைவர் நான் எப்படி வாழ்றேன் என்ன மனைவிக்கு நான் முன்மாதிரியா எல்லாருக்கும் ஆசை என்ன மனைவி பக்குவமா இருக்கணும் என் பிள்ளைகள் பக்குவமா வளரணும் எல்லாருக்கும் ஆசை ஆனா நான் பக்குவமா வாழ்ந்து காட்டுறேனா புள்ளகளை கொண்டு போய் அதுல நீங்க சரி என்ன சரி புத்தி சொல்லுங்க ஏறுதான்னு பார்ப்போம் நான் சொல்லி சொல்லி ஏறுதில்லை இவனுக்கு ஒன்றுமே ஏறுதில்லை நீங்க சரி சொல்லி பாருங்க எப்படி ஏறப்போ என்ன சரி செஞ்சு இவரு திருத்தினாங்க ஏறாது ஏன்னா அந்த புள்ளகள் பாக்குறது ஏன் கண் முன்னால் உள்ளவங்க எப்படி வளர்றாங்க வளர்ச்சிக்காக முக்கியம் குடும்பத்தினுடைய முக்கியம் எந்த சூழல்ல வச்சு அவங்கள உள்ளவங்க எப்படி வளர்றவங்க பாக்குறாங்க யூசுப் அலை இஸ்லாம் தெரியும் ஒரு அரசனுடைய பராமரிப்புலதான் வளர்ந்து வந்தாங்க அரசன் மனைவி பாவத்துக்கு அழைச்சாங்க அறைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு எல்லா எந்த ஒட்டையும் யாரும் பார்க்கலாம் பெண் வாலிபரா இருந்தாங்க பாவத்துக்கு அழைக்கப்பட்ட நேரம் சொன்னாங்க காலமாக நான் அல்லாவ பயப்படுறேன் ஏலா இப்படி வேலை எனக்கு செய்யலாம் ஓடினாங்க ஓடினாங்க அதுல யூசுப் அலை இஸ்லாம் ஒரு வாலிபர் இவர் எங்கிருந்து இந்த பாடம் படிச்சார் யாரு சொல்லிக் கொடுத்தது இப்படியான கட்டம் வந்தா இப்படிதான் நடக்கணும் சொல்லிக் கொடுக்க யாரும் இருக்கல அடிமையா வளர்ந்து வந்த ஒருவர் ஒரு நபியுடைய மகன் தான் ஆனா வாப்பட தர்பியத்தில் இருக்க கிடைக்கல சின்ன காலத்திலேயே அவங்களோட நான தம்பி எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள போட்டாங்க பிரயாண கூட்டம் எடுத்து அவங்கள பசார்ல வித்தாங்க அடிமையா வளர்த்தாங்க இங்கிருந்து இவங்க இவங்க படிச்சாங்க இவங்களோட வாயிலிருந்து வந்த வாரத்தை எங்கிருந்து வந்தது அதரது யூசுப் அலி இஸ்லாம் வாப்பா அதரது யாக்கூப் அலி இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்லாம் வாப்பா ஹதரத் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவங்கட வாப்பா ஹதரத் இப்ராஹிம் அலைசலாம் உம்மா ஹதரத் சாரா ஹதரத் இப்ராஹிம் அலைசலாம் முதலாவது திருமணம் முடித்தது ஹதரத் சாராவத்தான் அழகான தாய் மிஸ்ருக்கு போயிருக்கிறாங்க அந்த காலத்தில் இருந்த மன்னர் ஒரு மோசமான பழக்கம் உள்ளவன் அழகான பெண் இருந்தா தந்த ஆசைக்கு அடிமையாக்குவார் இப்படி ஒரு பெண் வந்ததாக கேள்விப்பட்டோன்ன ஆக்களை போட்டு கூட்டி வந்தாச்சு இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு ஒன்றும் செய்யலாம் அலங்கரிக்கப்பட்டு அறைக்குள்ளால் அனுப்பப்பட்டாங்க அந்த நேரம் ஹதரத் சாரா பேசிய வார்த்தைகள் ரப்பே நாயனே நான் உண்ட அடிமை இப்படியான பாவமான காரியங்கள்ல ஈடுபடுறதுக்கு எனக்கு ஆசை இல்லை என்ன கணவனை தவிர யாருக்கும் நான் யாருடைய ஆசைக்கும் இணங்கியது கிடையாது இந்த நேரத்தில் நான் என்ன கட்டுப்பாட்டுல இல்ல நீதான் என்ன பாதுகாக்கணும் நீதான் என்ன பாதுகாக்கணும் அந்த அரசனுடைய ரெண்டு கையும் சொத்தியா போச்சு முயற்சி செஞ்சான் சாதிக்க முடியல இந்த பெண் ஒரு சாதாரண பெண் இல்ல என்ன செயலிழக்க செய்த பெண்ணா ஒரு கண்ணியமான பெண் கண்ணியமா கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க உரிய இடத்துல தன்னிடத்தில் இருந்த ஒரு அடிமை பெண்ண அன்பளிப்பா கொடுத்து அனுப்பினான் அதுதான் ஹதரத் ஹாஜர் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சாரா அம்மையாரால குழந்தை பாக்கியம் கிடைக்கல குழந்தை கிடைக்கணும்ன்ற ஆசையில தான் இந்த அன்பளிப்பா கிடைச்ச ஹதரத் ஹாஜர ரெண்டாவது திருமணமாக முடிச்சாங்க அல்லாஹு தாலா அவங்களுக்குத்தான் இப்ராஹிம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் குழந்தை பாக்கியமா கிடைச்சிச்சு அதுக்கு பிறகு மூத்த மனைவி ஹதரத் சாராவுக்கு ஹதரத் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் பிள்ளையா கிடைச்சாங்க என்ன சொல்ல வந்தேன் இந்த தாய் தன்னுடைய வாழ்நாள் சந்திச்ச ஒரு கட்டத்துல அவங்க பேசிய வார்த்தை தான் அந்த பரம்பரையில வந்த அவங்கள பேர புள்ளகள்ல உருவாகிய யூசுப் அலை இஸ்லாம் வாயிலிருந்து வெளிவருகிறது பெரியவர்களே குடும்ப வாழ்க்கை சொல்லிக் கொடுத்து போதாது வாழ்ந்து காட்டணும் அதனால எந்த குடும்பம் நல்லா வாரது எந்த கையில தான் இருக்குது நாங்க எல்லாரும் ஏதோ ஒரு அடிப்படையில குடும்ப தான் இருக்கிறோம் இந்த இடத்துல எங்கட குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கிறது இல்ல பொறுப்பு அவங்கட மார்க்கத்துக்கு நாங்க தான் பொறுப்பு மறக்கவான எங்கட குடும்பத்தை சீரழிக்கப்படாது எங்கட குடும்பத்தில தர்பியத்துல குறை செஞ்சா தௌபா இல்ல அந்த பாவத்துக்கு நபிசல்லாலே செல்லும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஒரு மனிதன் உலகத்தில் எந்த பாவமுமே செய்யல ஆனா ஒரே ஒரு பாவம் செஞ்சிருக்கிறாரு அந்த பாவம் போதும் அவர் நாசமா போறதுக்கு அந்த பாவம் போதும் அவர் நாசமா போறதுக்கு என்ன பாவம் என்ன பாவம் ஐயுதையமாயூல் தந்த பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களிட வாழ்க்கையை நாசமாக்குறது தந்த பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்கள சொர்க்கத்தை நாசமாக்குறது பெரியவர்களே எங்கட பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களுக்கு பசி வந்தா சாப்பாடு கொடுக்கிறது மட்டுமில்ல பொறுப்பு அவங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது எங்கட பொறுப்பு என்ன செஞ்சு நீங்கிறோம் எங்கட பொறுப்புக்கு கீழால் உள்ளவங்களை அவங்கள வச்சு நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் அவங்களை சொர்க்கத்துக்கு என்னால் என்ன முயற்சி செஞ்சிருக்கிறேன் எங்களோட குடும்பத்தை நாங்க பாதுகாக்கணும் என்ன மனைவிமார் புள்ளகள் சகோதரர்கள் சில நேரம் பெற்றார்கள் எங்களை பொறுப்பில் இருப்பாங்க அவங்களோட மார்க்கத்துக்கு நாங்க பொறுப்பு பெரியவர்களே சகோதரர்களே அதனால குடும்பத்தில தான் கூடுதலான கவனம் செலுத்தணும் மார்க்கத்தில் இன்னைக்கு மாறி வெளி உலகத்தில் மார்க்கத்தை எடுத்து நடக்க தயார் எல்லாரும் இன்னைக்கு அது லேசா விளங்குது எல்லாருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள மார்க்கம் அல்லாட கட்டல அதை உண்டு அமல் செய்வது மிக்க கஷ்டமா இருக்கு மாறம் பேண தயார் ரோட்ல எல்லாரும் ஆனா வீட்டுக்குள்ள மகரம் பேட தயார் மரம் மகரம் இல்லாத அந்நிய பெண்களோட பேசப்படாது பார்க்கப்படாது சரி இல்லாமல் செய்யறோம் ரோட்ல போற நேரம் நாங்க யாரோட பேசுறது ஆனா எங்கட வீட்டுக்குள்ள சில மகரம் இல்லாத பெண்கள் இருக்கிறாங்க அவங்களோட பேசாம இருக்க தயார் இல்ல அது அமல் செய்ய கஷ்டமா இருக்குது காரணம் என்ன குடும்பமே குடும்பமே பெரியவர்களே சகோதரர்களே குடும்ப கல்யாணம் வருகிறது ஆண் பெண் கலவன் ஏ இத பிரிச்சு செய்யலுமே எங்கட குடும்பத்துக்கு அதெல்லாம் சரி வராது எங்கட குடும்ப ஸ்டைலுக்கு அதெல்லாம் ஒத்து வராது கல்யாணம் உண்டா இப்படிதான் கல கலன்னு ஈகணும் ஆம்பளை பொம்பளை எல்லாம் கலவனா அப்பதான் அந்த கல்யாணத்திலே ஒரு சந்தோஷம் பெரியவர்களே சகோதரர்களே குடும்பத்தை சீரழிச்சு கொண்டிருக்கிறோம் குடும்பம் குடும்பம் சொல்லி மார்க்கத்தா குடி தோண்டி பொதைச்சு கொண்டிருக்கிறோம் எங்கட குடும்பங்களை பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு ஞாபகத்தில் வச்சுக் கொள்வோம் இன்னைக்கு அநேகமான பேர் சில சில போலி காரணங்களை முன்னால வச்சு குடும்பத்துடைய மார்க்கத்தை சீரழிக்கிறார் இன்னைக்கு புள்ளகளிட தருவிய செய்ய உண்மை பாப்பாக்கு நேரம் இல்லை புள்ள வளரணும் பாப்பாவை பார்த்து புள்ள வளரணும் உண்மாவை பார்த்து ஆனா புள்ள எலும்புற நேரம் பாப்பா வீட்டுல இல்ல புள்ள வாப்பா திரும்பி வார நேரமும் புள்ள தூக்கம் பாப்பாவை பார்த்து படிக்கிறதுக்கு புள்ள முழிச்சிக்கிற நேரத்துல வாப்பா வீட்டுக்குள்ள இல்ல சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கிறாரு சிலர் வெளிநாடுகள்ல சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனா அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன புள்ள குட்டிகளை பார்க்கணும் என்ன குடும்பத்தில நல்லா வச்சு பார்க்கணும் தின்ன போடுறது மட்டும் இல்ல எங்க பொறுப்பு நாங்க இன்னைக்கு எங்கெங்கயோ நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறோம் குடும்பம் சீரழிச்சு கொண்டிருக்கிறேன் அங்கேயே சல்லி சல்லி அனுப்புறோம் எங்கட புள்ளகளுக்கு நாங்க சல்லி கொடுத்தா நாங்க வளர்ந்த பிறகு எங்கட புள்ள எங்களுக்கும் சல்லி அனுப்பிட்டு வேலையை பார்த்துருவாங்க ஒரு காலம் வரும் நாங்க விலகீனமாகிடுவோம் கலைக்கு ஆள் இருக்காது ஆனா நேரத்துக்கு சல்லி எல்லாம் வந்து எங்கட மகன்மாரும் வெளியிருந்து கொண்டு சல்லி அனுப்பி கொண்டு இருப்பாங்க நாங்க எங்கட புள்ளகளோட நேரம் ஒதுக்கி அவங்களோட கதைச்சி நேரம் கொடுப்போம் என்றிருந்தா நாங்க வளர்ந்ததுக்கு பின்னால எங்கட புள்ளகள் எங்களுக்கு நேரம் தருவாங்க இன்னும் ஒரு பணித்தரம் கூடி சில குடும்பம் கணவன் மட்டும் இல்ல மனைவியும் கூட்ட இல்ல வாப்பா ஏழு மணிக்கு வேலைன்னா உமா ஆறு மணிக்கே போறான் புள்ள யார பார்த்து வளர்ற புள்ள யார பார்த்து வளர்ற பக்கத்து வீட்டுல முன்னால ரோட்டில் புள்ளகளை பார்த்துதான் எங்கட புள்ளகள் வளரும் பெரியவர்களே சகோதரர்களே யாரும் வறுமைய காரணமா வச்சு குடும்பத்தை சீரழிச்சிட கூடாது இன்னைக்கு எல்லாரும் நியாயமா சொல்ற காரணம் அதுதான் என்ன செய்ய கஷ்டமே நாமற்றி சம்பாதிக்க போதாது வறுமைய காரணமா சொல்லி எங்கட பொறுப்புல இருக்கிற எத்தனையோ பேருட வாழ்க்கையை சீரழிச்சு கொண்டிருக்கிறோம் மனைவியை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் சம்பாதிச்சுட்டு வாரதுக்கு அனுப்புற எல்லாரும் அப்படின்னு நான் சொல்லல யாரும் பிழையா விளங்கிறவா நம்ம இன்னைக்கு நடக்கிறத சொல்றேன் மனைவி உண்மை வெளிநாட்டுல உண்மாவை பார்த்து வளர வேண்டிய புள்ளகள் வீட்டுல வாப்பாவோட இருக்கிறாங்க வாப்பாக்கு மனைவி இல்ல புள்ளகளுக்கு உம்மா இல்ல அவங்க சம்பாரிச்சு சம்பாரிச்சு அனுப்புறாங்க வாப்பா வீட்டுல இருந்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறாரே இன்னைக்கு இதனால வந்த அதிகமான இடங்கள்ல வந்த விபரீதம் என்ன தெரியுமா வயதுக்கு வந்த எத்தனையோ பெண் குழந்தைகள் வீட்டுல உம்மா அந்த வீட்டுக்குள்ள இல்ல வாப்பா இருக்கிறாரே வாப்பட புள்ளைய சொந்த மகள் வயிற்றுல சுமக்க வேண்டிய நிலைமை யாரும் மறுக்கலாதே எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது இன்னைக்கு சீரழிஞ்சி வாப்பட பிள்ளைய சுமக்கிறதுக்கு மனைவி இல்ல வீட்டுக்குள்ள சொந்த மகள் வைத்திருக்கும் வந்து கொண்டிருக்கிறாங்க வா சொல்றது இன்னைக்கு வரும வரும வரும கஷ்டம் கஷ்டம் சொல்லி இப்படி சீரழிக்கணுமா குடும்பத்தை பெரியவர்களே சகோதரர்களே எங்கட குடும்பம் அந்த குடும்பத்தை சொருக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரையில நாம் ஒவ்வொருவரும் மிக பெரும் பொறுப்புதாரி மிக நிதானமா பூமிக்கு மேல வாழணும் அலமதுல்லா இன்றைக்கு எத்தனையோ குடும்ப தலைவர்கள் மிச்சம் கஷ்டப்படுறாங்க அவங்களோட பொறுப்புல இருக்கிற பெண்களை பொறுப்புல இருக்கிற ஆண் பிள்ளைகளை பாதுகாக்கணும் சொல்லி முன்னாலையும் பின்னாலையும் சுத்தி கொண்டே இருக்கிறாங்க ஏண்ட பெண் பிள்ளைகள் பாதுகாக்கணும் ஏண்ட மனைவியை நான் பாதுகாக்கணும் ஏண்ட ஆம்பளை பிள்ளைகளை பாதுகாக்கணும் இதை பார்த்து ஒரு சிலர் சிரிக்கிறாங்க அவங்கள பார்த்து இல்ல சிரிக்கணும் தொடர்ந்து விட்டு இருக்கிறாங்களே அவங்கதாக கேவலமான பெரியவர்களே சகோதரர்களே அதனால எங்கட குடும்பம் எங்கட பொறுப்புல இருக்குது எங்கட குடும்பத்தை நாங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும் குடும்பத்துக்குள்ள அல்லாக்கு மாற்றம் நடக்க கூடாது அல்லாட கோபத்தை சம்பாதிக்கிற செயல்பாடுகள் நடக்க கூடாது ஹராம் நடக்க கூடாது மகரவியத்துல பேடுதல் இருக்கணும் குடும்பம் தானே குடும்பம் தானே என்று சொல்லி எல்லா ஹராத்தையும் எல்லா ஹலாலையும் ஹராத்தையும் ஹலாலாக்குவோம் என்றிருந்தால் ஆகப்பெரிய கை சேதம் குரான் சொல்லுது அம்மாமன் ஊத்திய கிதாபு வரா அபகரிகி நாளைக்கு கியாமத்தில் அல்லா பட்டோல கொடுப்பான் சிலருக்கு வலது கை சிலருக்கு இடது கை அம்மாமன் ஊத்திய கிதாபு பியமீனி அம்மாமன் ஊத்திய கிதாபு விஷிமாலி வலது இடது என்று சொன்னரப்பு அல்லாஹு தாலா மூணாவது ஒரு முறையை சொல்றான் இடது கைத்தான் ஆனா முதுகுக்கு பின்னால் அல்லா பட்டோலை கொடுப்பான் சிலருடைய பட்டோலை முதுகுக்கு பின்னால முகத்துல முழிக்க மாட்டாங்க மலக்குமாறு உங்களோட முகத்துக்கு முன்னால பட்டோலை தர மாட்டோம் நாங்க உங்களோட கைய பின்னால போடுங்க முதுகுக்கு பின்னாலதான் பட்டோலை யாராக்கள் அவங்க அவங்க சுஜாக்களா அவங்க யாரு தெரியுமா இன்னஹூக்கான குடும்ப வாழ்க்கையை சொல்லியா கழிச்சாங்க குடும்பம் தானே அலட்டி கொள்ளல குடும்பத்துக்குள்ள எல்லா பாவமும் சகஜம் குடும்பம் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் குடும்பத்துக்கு நேரம் கொடுப்போம் எங்கட குடும்ப அங்கத்தவர்களுக்கு முறையான தன்மையத்துக்குரிய ஏற்பாடு செய்வோம் நல்ல நல்ல குடும்பமாக வாழ்ந்து நாளை சொர்க்கத்திலும் குடும்பத்தோட நுழைவோம் இல்லாமல் அல்லா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயாக ரஹ்மத் செய்தருள்வாயாக இறுதி முடிவை நல்லதாக ஆக்கி தருவாயாக களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருவாயாக எத்தனையோ வார்த்தைகள் பேசுகிறோம் யாழ்லா கடைசா ஒரு வார்த்தை பேச போறோம் யாழ்லா எங்களை கட்டுப்பாட்டுல இருந்தா களிமாவை சொல்லிட்டு வந்துருவோம் நாயனே அதை நீதான் வெளியாக்க போகிறாய் அல்லா என்ற கலிமாவாக நீ வெளியாக்கியல்லா எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தறியல்லா குடும்ப நிறுவனங்களை பாதுகாத்தறியல்லா உலகத்துல குடும்பம் சந்தோஷமா வாழ்றது போல எல்லா அங்கத்தவர்களையும் நாளை சொர்க்கத்திலையும் குடும்பமா வாழ வச்சிரியாள்லா எங்களை எல்லாரையும் குடும்பமா சொர்க்கத்துல ஒன்று சேர்த்திரியாள்லா எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக பெற்றார்களுக்கு ரத்து செய்தருள்வாயாக மக்குர செய்தருள்வாயாக வாஹரு தாவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்